हरहि ॐ हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरः ॐ ஸ்ரீகுமரகுருபர அருளிய மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முதற் பருவம் காப்பு பருவம் விநாயகக் கடவுள் கார்கொண்ட மத கடை வெள்ளமும் கண் கடை கடை கனலும் எல்லை கடவாது தடவு குழை செவி முகந்திரி கடைக்கால் திரட்ட எங்கோன் போர் கொண்ட எண் தோல் பொலன் குபடு பொதியும் வெண் பொடி துடி அடித்து வைத்து புழுதியாட்டையராவோரையிராவணத்துலவு போர்க்களிற்றை துதிப்பாம் தார்கொண்ட மதிமுடி ஒருத்தன் கண்மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவழும் இளவையிலும் மழ நிலவும் அளவளவலால் தன்னின்று வேச்சென்ற பொன் வார்கொண்டணிந்த முலைமலை வல்லி கற்பூர வல்லி அபிராம வல்லி மாணிக்க வல்லி மரகத வல்லி அபிடேக வல்லி சொல் தமிழ் தழையபே ரெண்டு பெருமாள் மணி கொண்ட நெடுநேமி வலயம் சுமந்தாற்று மாசுணச்சூட்டு மோட்டு மால் களிர பிடர் வைத்த வளருளி விமானத்து வாலுளை மடங்கள் தாங்கும் அணி கொண்ட பீடிகையினம் பொன்முடி முடி வைத்து எம் ஐயனோடு வீற்றிருந்த அங்கையல் கண்ணமுதை மங்கையற்கரசியேயம் அம்மனையை இனிது காக்க கனி கொண்ட தன் துழாய் காடலை தோடு தேம் கலுழி பாய்ந்து அளறு செய்ய கழனிபடு நடவையில் கமலத்தணங்கரசோர் கை அணை முகந்து செல்ல பணி கொண்ட முடவு படப்பாய் சுருட்டு பனை பனைத்தோளெருத்தலைப்ப பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே மூணு சிவபெருமான் சிகர வடவரை குனிய நிமிர்த்தரு செரவில் ஒரு பொருவில் என கோட்டினர் கொள் பரிதலை அமணர் எதிரெதிர் செலவோர் மாதலை சொல் வைகையில் கூட்டினர் திருவும் இமயவர் தருவும் அறவொலி வல்லவர் கொள நல்குகை தீட்டினர் சிறிய எனது புன்மொழியும் வடித்தமிழ் தெரியும் அவர் முது சொல் என சூட்டினர் பகரும் இசை திசை பரவ இருவர்கள் பயிலும் இயல் தெரி வளை தோட்டினர் பசியறு கொடு வெளிய நிலவரி பவளவனமடர் பல்சடை காட்டினர் பதும முதல்வனும் எழுத அறியதோர் பனுவல் எழுதிய வைதிக பாட்டினர் பரசும் இரசத சபையில் நடமிடு பரதபதயுகம் உள்ளம் வைத்தேத்துதும் நாலு சித்தி விநாயக கடவுள் கைத்தலமோடிரு கரடம் கரை திரை கக்கு கடாம்புடை கடலில் குளித்துமர் சித்தமதாம்புரு தரியில் துபக்குரு சித்தி விநாயகனிசையை பழிச்சுதும் புத்த தமுதோ அருள் தழையத் தழைத்தது ஓர் பொற்கொடியோ என மதுரித்து புவட்டெழு முத்தமிழ் தேர் தருமதுரை தலத்துறை முத்தனமேவு பெண்ணரசை புறக்கவே முருகக்கடவுள் பமரமடுப்ப கடாமெடுத்தூற்றும் ஓர் பகடு நடத்தி புலோமசை சூல் புயல் பருகியிடக்கல் பகடாவிப்பால் பொலி பறவை இடை பத்மமாதுயன தோன்றிய குமரியிருக்க கலாமையில் கூத்தையர் குளிர்புனம் மொய்த்திட்ட சாரலில் போய்ச்சிரு குறவர் மகட்கு சலாமிடற்கே கரு குமாரனை முத்துக்குமாரனை போற்றுதும் இமிழ்த்திரை முற்றத்து மேருமத்து ஆர்த்துமுள் எயிருகு நச்சு பணாடவிதாபிசைத்து இருக இருக்கி துழாய் முடித்தீர்த்தனொடு மதித்து பராபவதி சுட அமுது செய்வித்திட்ட போனகத்தால் சுடர் அடருமிரட்டு கிரீவமட்டாக்கிய அழகிய சொக்கற்குமால் செய்ய தோட்டு இகல் அமர் செய் கயல் கண்குமாரியை காக்கவே அஞ்சு பிரம்மதேவர் மேக பசுங்குழவி வாய்மடுத்துண்ணவும் வெண்புலம் விருந்து அயரவும் வெள்ள அமுதம் வீசு கருந்திரை பைந்தூக்கில் விரித்துடொத்தி ஒத்தி விரியும் நாகத்து மீச்சுடிகை நடுவண் கிடந்த மட நங்கையை பெற்று மற்ற அந் நாகனை துஞ்சுதன் தந்தைக்கு வந்துதவு நளின குழந்தை காக்க பாகத்து மரகத குன்றொன்றொளிர்தமனிய கொன்றொடு கிளைத்து நின்ற பவளத்தடங்குன்றுள கண்ணதென்ற பரஞ்சுடர் முடிக்கு முடி மூன்று ஆகத்தமைத்து பின்னொரு முடி தன்முடி வைத்து அணங்கரசு வீற்றிருக்கும் அபிடேக வல்லியை அழிக்குலம் முழக்கு குழல் அங்கையல் கண் அமுதையே ஏழு தேவேந்திரன் சுழியும் கருங்கண் குண்டு அகழி சுவற்றும் சுடர்வேல்கிரி திரித்த தோற்றற்கழித்து சுரவுயர்த்த சொக்க பெருமான் செக்கர்முடி பொழியும் தரங்க கங்கை விரை புனல் கால் பாய்ச்சத்தழைந்து விரி புவனம் தனி பூத்தருள் பழுத்த பொன்னம் கொடியை புறக்க வழிந்து இழியும் துணர்கல்பதத்தின் நரவு இதழ்த்தேன் குடித்து குமட்டியதேர் எடுக்கும் சிறை வண்டு வட்டுறவு உண்டு இறைக்க கரைக்கும் மதக்கலுழி குழிக்கும் சிறு கண்ணேற்று உருமுக்குரல் வெண்புயலும் கரும் புயலும் குற்றம் குலைய புகை புகைத்தேரும் குலிசத்தடற்கை புத்தேளே எட்டு திருமகள் வெஞ்சூட்டு நெட்டுடல் விரிக்கும் படப்பாயல் மீமிசை துஞ்சு நீல மேகத்தினாகத்து விடு சுடற்படலை மணி மென்பரல் உருத்த பஞ்சூட்டு சிறு அடிபதைத்தும் அதன் வெங்கதிர்படும் இளவெயிர்குடைந்தும் பைந்துழாய் காடு விரி தன்னிழல் ஒதுங்கும் போர் பசும் கொடியை அஞ்சலிப்பம் மஞ்சூட்ட கட் தினிடுவான் முகட துருபும் ஒரு மறை உதிமம் சலிக்க மறி திரை சிறை விரியுமாயிரமுகக் கடவுள் மந்தாகினி பெயர்த்த செஞ்சூட்டு வெள்ளொடிமம் குடியிருக்கும் வளர் செஞ்சடை கருமிடற்று தேவுக்கு முன் நின்ற தெய்வத்தை மும்முலை திருவை புறக்க என்றே ஒன்பது கலைமகள் வெள்ளி தகட்டு நெட்டேடவிழ் தின்னிசை விரும்பும் சுரும்பர் பாட விளை நரவு கக்கும் புலன் பொருட்டலர் கமல வீட்டு குழித்தெடுத்து தெள்ளி தெளிக்கும் தமிழ் கடலின் அன்பின் ஐந்திணை என எடுத்திரை நூல் தெள்ளமது கூட்டுணம் ஓர் வெள்ளோதி மத்தின் இரு சிறு அடிமொழிப்பம் வளர்ப்பை கிள்ளைக்கு மழலை பசுங்கு தலை ஒழுகு தீம் கிளவியும் களிமயிற்கு கிளர்கிளம் சாயலும் நல்விக்கு நோக்கும் விரிகிஞ்சுகச் சூட்டரசன் பிள்ளைக்கு மடநடையும் உடநாடு மகளிர்கோர் பேதமையும் உதவி முதிராம் பிள்ளைமையின் வள்ளன்மை கொள்ளும் ஒரு பாண்டி பிராட்டியை காக்க என்று பத்து துர்கை வடிபட்ட முக்குடுமி வடிவேல் திரித்திட்டு வளை கரும் கோட்டு மோட்டு மகிடம் கவிழ்த்து கடாம் கவிழ்க்கும் சிறு கண்மால் யானை வீங்க வாங்கும் துடிப்பட்ட குடி குடிநுண்ணு சுப்பில் குடைந்தன சுடுகடை கனலி தூண்டு சுழல் கண்முடங்குளை மடங்கலை புகை தேர சூரறி பிணவு காக்க பிடிபட்ட மடநடைக்கே கற்ற கூந்தல் பிடி குழாம் சுற்ற ஒற்றை பிறை மறுப்புடையதோர் களிற்றினை பெற்று எந்தை பிட்டுண்டு கட்டுண்டு நின்று அடிபட்ட திருமேனி குழைய குழை அணிமணி கிம்புரி கோடு ஆகத்ததாக கடம்ப அடவிக்குள் விளையாடும் ஓர் மடப்பிடியே பதினொன்று சப்தமாதர்கள் கடகளிருதவுக பாய்மிசை போர்த்தவள் கவி குவி துருகலின் வாரியை தூர்த்தவள் கடல் வயிறு எரிய உள்வேலினை பார்த்தவள் கடிக்கமிழ் தருமலர் தார்முடி சேர்ந்தவள் இடியுக அடலெறி ஏருகை தார்த்தவள் எழிதரு முழுமறை நூலினில் கூர்த்தவள் எயிறு கொடு முழு எழு பாரினை போர்த்தவள் எனும் இவர் எழுவர்கள் தாழ்முடி சூட்டுதும் குடமுடு குடவியர் பாணிகை கோத்திடு குறவயம் அலதுபோர் பணமுடி சூட்டருள் குதிகொள நடமிடும் மாடலுக்கேற்பவோர் குழலிசை பழக்களி பாடிட கேட்டுடை மடலவிழ் துளபனாரடுத்து ஊற்றிட மழகளிறு என எழுகார் முகச்சூல் புயல் வரவரும் இளைய குமாரியை கோட்டையில் மதுரையில் வளர்க்கவோ மாரியை காக்கவே முப்பத்து மூவர் அமரில் வெண்ணிடம் யவுபுதியர் பின்னிடம் ஓர் அபயர் முன்னிடவனத்து பொக்கபோடவும் அளவும் எம்முடைய திரை இது என்ன முடி அரசர் எண்ணிலரோர் முற்றத்து வாடவும் அகில மன்னரவர் திசையின் மன்னறிவர் அமரர் என்னும் உரைதி கெட்டு மூடவும் அமுத வெண்மதியின் மரபை உன்னி உனி அலறி அண்ணல் முழுவே பத்து மூழ்கவும் குமரி பொன்னி வைகை பொருனை நன்னதிகள் கொதிகள் விண்ணதியன் மிக்கு குலாவவும் குவடு தென்மலையின் நிகர திண்மை சுரர் குடிகள் பொன்மலைது தேப்பராவும் குமரர் முன்னிருவரமரன்னை இவள் குமரி இன்னமும் என சித்தர் பாடவும் குறவை விம்மர மகளிர் மண்ணிலெழில் குலவு கன்னியர்கள் கை கொக்க ஆடவும் கமலன் முன்னிவிடும் அரச அண்ணனம் எழு கடலில் அண்ணனமுடன் நட்பு கைகூடபோ கரிய செம்மலுடும் இளைய செம்மல் விடு கருடன் மங்கையொடுவோர் கட்சி குழுடவும் இரண்டாவது செங்கீரை பருவம் நீராட்டி ஆட்டு பொன் சுண்ணம் தீமேந்தள்ளி நெற்றியல் தொட்டு இட்டவெண் நீற்றினோடு புண்டரக்கிற்றுக்கும் ஏற்றிடவோர் நித்தில சுட்டி சாத்தி தாராட்டு சூழிய கொண்டையும் மூடித்து தலைப்பணி தீருத்தி முகூத்தின் தன்னோழி ததும்பும் கோதம்பையோடு காது கோர் தமனிய கொப்பும் இட்டு பாராட்டு பாண்டி பேருந்தேவி திருமலை பாலமுதம் ஊட்டி ஒரு நின் பால்நாறு குமுதம் கனிதூரு தேரல் தன் பட்டாடை மடினனைப்ப சீராட்டி வைத்து முத்தாடும் பசுங்கிள்ளை செங்கீரை ஆடியருளே தென்னர்க்கும் மம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரையாடியருளே உள்நீலாபூபகை பேரும் களி துளம்ப நின்றும் தீர தாதை நின்னை ஒரு மூரை கரம் பொத்தி வருக என அழைத்திடும் முன்போடி தவிழ்ந்து சென்று தன்னூலாமழலை பசுங்கூதலை அமுதினிய தாய் வயிறு குளிர ஊட்டி தடமார்ப நிறை குங்கும சேரழைந்து பொன் தாழ் தோய் தடக்கை பற்றி பண்ணூலாவடி தமிழ் பைந்தாமம் வீரியம் பனை தோளேறுத்தம் ஏகேரே பாசொழிய மரகத திருமேனி பச்சை பசும் கதிர்த்த தும்பமணி வாய் வீரிய நின்றாடும் பசுந்தோகை செங்கீரையாடி அருளே தென்னர்க்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஒருவர் செல்வி செங்கீரையாடியருளே சுற்று நேடு நேமி சுவர்கீசைய எட்டு சுவர்கால் நீரு தீமேரோ தூணொன்று நடுநட்டு வெளிமுகடு மூடி இரு சூடர் விளக்கிட்டு முற்ற ஏற்று புனலில் கழுவு புவன பழங்கலமெடுத்தடுக்கே போது கோள் இன்னமுதமும் சமைத்து அன்னை நீ பன்மூரை இழைத்தீட அழித்தழித்து ஓர் முற்ற வேளியில் தீரியும் அத்த பெரும் பித்தன் முன் நின்று தொந்தமிடவும் முனியாது வைக்கலும் எடுத்தடுக்கி பெரிய மூது அண்ட கூடம் மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிளம் பெண் பிள்ளை செங்கீரையாடியருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரையாடியருளே மங்குல் படு கந்தரம் சுந்தர கடவுட்கு மழக்கதிர் கற்றை சுற்றும் வாழ்நயனம் மூன்று கூளிர்ந்து அமோத கலைத்தலை மடுப்ப கடை கண்ணோக்கும் பொங்கும் மதர் நோக்கில் பிறந்த ஆனந்த புது பணி நீத்தமயான் புந்தி தடத்தினை நிரம்ப வழி அடியற்பால் போக சாகரம் மடுப்ப அங்கண்ணோடு ஞாலத்து வித்து இன்றே வித்தியனை தூயீர்களும் தளிர்ப்ப அருள்மடை தீரந்து கடைவெள்ளம் பெருக்கெடுத்த அலையெறிந்து ஓகளவோகளும் செங்கையல் கிடக்கும் கருங்கண் பசுந்தோகை செங்கீரை ஆடிய ரோகுளே தென்னர்க்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஓரை செல்வி செங்கீரையாடியருளே பண்ணராவரிமிடற்று ஒரு கால் மடுப்ப பசுந்தேரல்லாறு அலைக்கும் பதும பீடிகையும் முழு பழமறை விரிந்து ஒளிபழுத்த சென்னாவும் இமையாம் கண்ணராமரகத கற்றை கலமஜை கணமோகில் ததும்பயேங்கோ கார்வரையும் வெள்ளன ஓர் கண்ணி மாடத்த வளர்கற்பூர வல்லே கதேர்கால் விண்ணராமதிமூயல் கலை கீழிந்திழே அமுத வெள்ளருவி பாய வேடி போய் மீளும் தகட்டகட்டு இளபாளை மோத மோகை விண்டு போழுகும் முண்டக பூம் தெள்ளார அருவி பாய் மதுரை மரகத வல்லி சங்கீரையாடியருளே தென்னர்க்கும் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி சங்கீரையாடியருளே முகமதியுடைய நகை நில்லவாட முடிச்சூழியம் வாட முறிபூர்வ கோடி நுதலீடு சுட்டி முறிப்போடு அசைந்து ஆட இகழ்வீழி மகரமும் அம்மகரம் போரும் இருமகரமும் ஆஹாட இடனோ பூர அடி பெயர கிண்கிண் எனும் கிண்கிணியாட துகிலோடு சோர்தரு கொடிநுண்மருங்குள் துவண்டு துவண்டு ஆட தொந்தீசரிந்திட உந்தி கரந்தோளிர் சூலுடையாளடைமற்று அகில சராச்சரம் நிகில மோடாடிட ஆடுக செங்கீரை அவனி தழைந்திட மௌலி புனைந்தவள் ஆடுக செங்கீரை தசைந்தீடு கொங்கை இரண்டல என போரை தருத்தீரு மார்பு ஆட தாய் வருக என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட பசைந்தீடு ஞாலம் மலந்தமை வேளேறி ஓர்பச்சூடல் சொல்லவும் ஓர் பைகோடி ஒல்கவும் ஒல்கினோடங்கிய பண்டிகை சரிந்த இசைந்தீடு தேவை நினைந்தன என்ன இறங்கிடமே கலையோடு இடுகிடையாட இயற்கை மணம் போதி இதழ் வழி தேரலினோடு அசைந்தோசிக்கின்ற பசுங்கோடியன இனிதாடுக செங்கீரை அவனே தழைந்திட மௌலி பூனைந்தவள் ஆடுக செங்கீரை பரிமளம் ஊரிய உச்சியின் முச்சி பதிந்து ஆடச்சுடர் பொன் பட்டமுடன் சிறு சுட்டியும் வெயிலோடு பனிவண் நிலவு ஆட திருநூதல் மீதேழு குருவையற்பு ஆட தெய்வமனோ கமழோ திருமேனியின் முழு மரகத ஒளி என் திக்கோ விரிந்து ஆட கருவிளை நாரும் கூதம்பை ததோம்பிய காது தழைந்து ஆட கதிர்வெண்மூரூவலரும்ப மலர்ந்திட கமல திருமோகனின் அருள் வீழியொடும் வீழியொடும்பள்ளர் கருணை பொழிந்திட ஆடுக செங்கேரை அவனி தழைந்திட மௌலி பூனைந்தவள் ஆடுக செங்கீரை குருமணி வெயில் வீட மரகத நிழல் வீரே குன்றே நின்று பூகூதும் குழலீசை பழகிய மழைமூகில் எழ ஏழ கொம்பே விம்பாசம் பிணி கேட மலை தரும் மறுமை மாமருந்தே சந்தானம் வளர்பூவனமும் ஊணர் வருமாறு மறையின் வரம்பே செம்போதில் கருணையின் முழுகிய கயல் தீரி பசிய கரும்பே வெண் வெண்சோதே கலைமதி மரபிலோர் இளமதி என வளர்கன்றே என்று ஓதும் திருமகள் கலைமகள் தலைமகள் மலைமகள் செங்கோ செங்கீரை தெளிமகள் மதுரையில் வளரும் ஓர் இளமையில் செங்கோ செங்கீரை சங்கு கிடந்த தடங்கை நேடும் புயல் தங்காய் பங்காய் போர் தமனிய மலைப்படர் கொடியன வடிவு தழைந்தாய் எந்தாய் என்று அங்கண்ணிடும் பூவனங்கள் தோழும் தோரோ மஞ்சள் என்று போதும் அபயமும் வரதமும் உபயமும் உடைய ஆனங்கே வெங்கோப கங்குல் மதம் கயம் மங்குல்லடங்க வீடும் காமன் சேம கயல் கூடி புகும்பூரு துகிலீகை என நீன கண்போலும் சாயல் செங்கையல் தங்கு போலன் கோடி மின் கோடி செங்கோ செங்கீரை தெளிதமிழ் மதுரையில் வளரும் போர் இளமையில் செங்கோ செங்கீரை செங்கோ செங்கீரை மூன்றாவது பருவம் தாளப் பருவம் தாலாட்டு பருவம் தென்னன் தமிழோடன் பிறந்த சிறு காலரும்ப ரொம்பும் தேமா நிழற்கண் துஞ்சோமீளோ செங்கண் கயவாய் புனிற்றேருமை இன்னம் புசும் புல் கரிகல் இளங்கன்றுள்ளே மடித்தளம் நின்று இழிபாலருவி உபட்டேரிய எரியும் திரை தீம் புனல் பொய்கை பொந்தம் கமல பசுந்தோட்டு பொந்தாது ஆடே கற்றை நீல பொழியும் தரங்கம் பொறைபூயீர்த்த பொன்போல் தொடுதோல் அடி போலன் சூட்டு அந்தம் புலியும் தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூல் கொண்ட அங்கயல் கண் அமுதே தாலோ தாலேலோ வீக்கும் சிறும்பைம் துகில் தோகை விரியோ கலபம் மரங்கலைப்ப விளையாட்டையரோ மணல் சீற்றில் வீட்டு குடி போக்கு ஓட்டு ஈருள் சீக்கும் சுடர் தூங்கழல் மணியின் செந்தி மடுத்த சோட்டடப்பில் செழுந்தாள் பவள துவரடுக்கே தெளிக்கோனருந்தன் தேரலோலை வாக்கோ குடக்கோன் குழிசியிலம் மதுவார்த்தரித்த நித்திலத்தின் வல்ஷி புகட்டி வடித்தேடுத்து வயல் மாமகளேர் குழாம் சிறு சோறு ஆக்கும் பெருந்தண் பனை மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூழ் கொண்ட கயல் கண் அமுதே தாலோ தாலேலோ ஓடோ படலை முகில் படலம் உவர் நீ துவரி மேந்தோ கரோ ஊரும் கமம் சூழ்வயிருடைய உகைத்து கடவுள் கற்பக பூ காடும் தாங்க கங்கை நேடும் கழியும் நீந்தி அமுதீரைக்கும் கலைவெண்மதியின் முயல் தடவீர் கதிர்மீன் கற்றை திரைத்த உதரே மூடும் ககன வெளிக்கூட முகடு திறந்து புறங்கோத்த முன்னீருழக்கி சினவாழை மூரீ மூரீச்சுரவேனோடும் வேளை யாடோம் பழன தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூழ் கொண்ட அம்கையல் கண் அமுதே தாலே தாலேலோ ஊரும் கரட கடத்து முகந்து ஊற்றும் மதமா மடவியர் நின்று உதரும் குழல் போம் துகழடங்க ஓட விடத்த குங்குமச்செம் சேரு வழுக்கி ஒட்டருக்கும் திருமாமருகில் அரசர் பேரும் தின்தேருதுங்க கொடுஞ்சி நேடும் சிறு தேருருட்டும் செங்கண்மழ ஏறு பொறுவேல் இளைஞர் கடவு இவுளி கடைவாய் குதட்ட வழிந்து இழியும் விழாழி குமிழி எறிந்து இறைத்து திரைத்து நுரைத்தோரு பேர் ஆறு மடுக்கும் தமிழ் மதுரைக்கு அரசே தாலே தாலேலோ அருள் சூழ் கொண்ட அம்கையல் கண் நமுதே தாலோ தாலேலோ வார்குன்றிரண்டு சுமந்தோசியும் மலர் கொம்பனையார் குழல் தொஞ்சும் மழலை சுரும்பர் புகந்துழக மலர்த்தாதுகுத்து வானதியை தூர்க்கும் பொதும் பின் முயல் கலை மேல் துள்ளி புகழும் முசுக்கலையின் துழனி கொதுங்கி கழனியின் நெல் சோட்டும் படப்பை மேதே கதேர் போர்க்குன்றேரோ கருமோகிலை வெள்வாய் மல்லர் பிணையலிடும் பொறுகோட்டிருமை போத்தினோடும் போட்டி அடிக்க இடிக்கூறல் வீட்டு ஆர்க்கும் பழன தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூல் கொண்ட அங்கையல் கண் நமோதே தாலோ தாலேலோ காரில் பொழிமழை நீரில் சுழியேறி கழியில் சிறு குழியில் கரையில் கரை பொறு திரையில் தலைவீரே கண்டலில் வண்டலின்னல் போரில் களநீரை சேரில் குளநீரை புனலில் போரோகயலில் பொழிலில் சுருள் பூரி குழலில் கணிகையர் குழையில் பொறுகையல் போய் தேரில் குமரர்கள் மார்பில் பொலிதரு தெருவில் பொறுவில் வரி சிலையில் திரள் பூய மலையில் புலவி திருத்திட உழ்த்த மூடித்தாரில் பொருதீடு மதுரை துறைமகள் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற போலன் கோடி தாலோ தாலேலோ சேனை தலைவர்கள் திசையின் தலைவர்கள் செருவில் தலைவர்கள சிலையில் தடமூடி தேரில் கொடியோடு செந்தே செந்தியிடம் சோனை கனைமழை சொரிய பெருகிய குருதி கடலேடையே தொந்தம் இடம் பல் கவந்த நீ வந்தோரு சொழியில் பவுரி கோள ஆனை திரளோடு குதிரை திரளையும் அப்பேயர் மீனை மூகந்து அம்மனையாடு கடல் தீரை போல அடல் தீரை மோத ஏழும் தானை கடலுடு பொலியும் திருமகள் தாலே தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற போலன் கொடி தாலோ தலேலோ அமரர்க்க தீபதி தேர் பிளிர குளிரியேட அண்டம் மிசை போலே கொண்டலுகை தீடு அமரில் தமரினோடோ கமரில் கவிழ்த்தரு திசையின் தலைவர்கள் மலையின் சிறகு அறியோ கடவுள் படையோடு பிறகிட்டுடைவது கண்டு முகம் கூளீரா பமரத்து அருமல மிலையை படுமூடி தொலைய கொடுமூடேதாள் பைம்பொன் கடவரை திரிய கடல் வயிறு எரிய படை தீரிய சமரில் பொறு தீரு மகனை தருமையில் தாலே தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பொலன்கோடி தாலே தாலேலோ முது சொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ் நூல் பாழ் போகாமே முளரே கடவுள் படைத்த வசுந்தரை கீழ்மேலாகாமே அதிர புருது கலிப்பகைஞன் தமிழ் நீராடாளமே அகில துயிர்கள் அயர்த்தும் அரங்கடை நில் நீர் தோயமே சிதை போற்றரசியல் நல் தருமம் குடி போய்மையாய்வு ஆகாமே செழியர்க்கு அபயம் ஒப்பேன நின்று உணராதாரோ தாமே மதுரை பதித்தழையத்தழையும் கொடி தாலே தாலேலோ மலைய துவசன் வளர்த்த பசுங்கேலே தாலே தாலேலோ தகர கரிய குழல் சீரு பெண் பிள்ளை நீயோ தூயோன்வாள் சைலத்து எயிலை வளைப்பவளென்றேதிர் சீரா வீரோதா நிகரீட்டமர்சை கணத்தவர் நந்தி பீரானோடே ஓடா நிலை கேட்டுலைய உடற்ற உடைந்ததோர் ஆனேராகாமே சிகர புதிய மிசைத்தவழோ சீர தேர்மேலே போயோர் சிவனை பொருத சமர்தண்ணுகந்தருள் செயல் போல் மாயமே மகர துவசம் உயர்த்த போலன் கோடி தாலே தாலேலோ மலைய துவசன் வளர்த்த கேளே தாலே தாலேலோ தாலே தாலேலோ தாலே தாலேலோ நான்காவது பருவம் சப்பாணி பருவம் நாளவட்டம் தளிம நளினத்தோடும் தொத்தேம் நாகமணையும் விட்டு ஓரேட்டு நாட்டத்தனும் பரம வீட்டத்தனும் துஞ்ச நள்ளிரோளில் நாப்பண்ணண்ட கோளவட்டம் பழைய நேமிவட்ட தேனோடு குப்புற்று வெற்பட்டும் ஏழ் கொட்டத்தினில் கவிழ மூதண்ட வேதண்ட கோதண்டமோடு சக்கர வாழவட்டம் சூழல மட்டித்து நட்டம் ஈடு மதுமத்த சுத்த நித்த வட்டத்தின வட்டத்தினக்கேசய ஒற்றி கனத்த தன வட்டத்தை ஒட்டித்ததோர் தாளவட்டம் கொட்டு கைப்பாணி ஒப்பவோர் சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கோடி சப்பாணி கோட்டி அருளே பொய் வந்த நுண்ணீடை நுடங்க கொடிஞ்சி பொலந்தேரோடு அமரகத்து பொன்மேரு வில்லியை எதிர்பட்ட ஞான்று அம்மை பொம்மல் முரோரை மூன்றில் ஒன்று கைவந்த கொழுநரோடும் உள்ள புணர்ச்சேன் கருத்தானகத்து ஒடுங்க கவிழ்தலை வணக்கோடு முலை கண்வை தீடம்போரு கடை கண்ணோக்கு அமுதம் போற்ற மெய்வந்த நாணினோடு நுதல் வந்தெழும் கூற பெயர்ப்பினோடோ உயிர்ப்பு வீங்கும் விம்மிதமுமாய் நின்ற உயிர் ஓமம் என வில் கடை வீரல் கடை தழியே தை வந்த நாணினோடு தவழ் தந்த செங்கை கோடு சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கோடி சப்பாணி கொட்டி அருளே பூமறு வெடிப்ப மூகை விண்ட தன் தலையின்ற புனைநரும் தளிர்கள் கொய்யேதும் பொய்தல் பீணாக்களோடு வண்டல் கலம் பெய்த பொழுதி விளையாட்டு அயர்ந்தும் காமறு மயில் குஞ்சு மடவன பார்ப்பினோடு புறவு பிறவும் வளர்த்தும் காந்தள் செம் கமலத்த கழுநீர் மணந்தேன கண் பொத்தி பிழையாடியும் தேமறு பசுங்கிள்ளை வைத்து முத்தாடியும் திரள் பொன் கழங்காடியும் செயற்கையானன்றியோ இயற்கை சிவப்பூரு செய்தள் விரிந்த தெய்வ தாமரை பழுத்தகை தளிரொளி துளம்பவோரு சப்பாணி கொட்டி அருளே தமிழொடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கோடி சப்பாணி கொட்டி அருளே பின்னளிக்கும் சூடர் விமானமும் பரநாத வெளியில் தூவாத சாந்த வீடும் கடம்போதி காடும் தடம்பனை விரிந்த தமிழ் நாடும் நேற்றே கண்ணளிக்கும் சுந்தர கடவுள் பொலியும் மறு கால்பிடமோ எம்பிரான் காமர் பரியங்க கவின் தங்கு பள்ளி அங்கு அட்டிலும் தொட்டிலாக பண்ணளிக்கும் தலை அமுதொழுகு கொம்மோத பசும் தேரல் ஊரல்லாடும் பைங்குழவி பேரு வீரல் சுவைத்து நீ பருகிட பைந்தேரல் ஊரோவன் கை தன்னளி கமலம் சிவபூர அம்மையோரு சப்பாணி கொட்டி அருளே தமிழொடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கோடி சப்பாணி கொட்டி அருளே சேலாட்டு வாழ்கண் கருங்கடல் கடை மடை திறந்து அமுதம் ஊற்று கருணை தென்திரை கொழித்தேரிய வெண்திரை நெருப்பு ஊட்டு தெய்வ குழந்தையை செம்கோல் ஆட்டுனின் சிறு கணைக்கால் கிடத்தி குளியை பாட்டி உச்சியை மூச்சே குஞ்சிக்கு நெய் போற்றி வெண்காப்புமிட்டு வளர் கொங்கையில் சங்கு பாலாட்டி வாயிதழ் நெறித்தூட்டி ஊடலில் பசும் சுண்ணமோ திமிர்ந்து பைம்பொன் குரங்கினில் கண்வளர்த்தி சீரு பருவூமணி தொட்டில்லேற்றே தாலாட்டி ஆட்டுகை தாமரை முகிழ்த்து அம்மை சப்பாணி கொட்டி அருளே தமிழொடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கோடி சப்பாணி கொட்டி அருளே வானத்துரோமோடு உடுத்திரள் சிந்த மலைந்த பரந்தலையின் மன்னவர் பண்ணவர் வாளின் மறிந்தவர் மற்றவர் பொன் தொடியார் பாலல் கணையும் முலை கூவடும் போற படையில் பட இமையோர் பைங்குடர் மூளையிலோடும் புதிது உண்டு பசுந்தடி சூவை காணாம் சேன பந்தரின் அலகை திரள் பல குறவை பிணைத்து ஆட திசையின் தலைவர்கள் பெருநான்கேத சிறுநான் ஒலி செய்யா கூனல் சிலையில் நெடுங்கணை தொட்டவள் கொட்டுக சப்பாணி குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி சமரில் பிறகிடோ உதியரும் அபயரோ எதிரிட்டு அமராட தண்டதரன் செல் கரும்பக இந்திரன் வெண்பகடோடு உடையா திமிர கடல் பூக வருணன்பிடம் சோரவ அருணன்பிடம் கடவுள் தேரின்னுகண்டு ஏழ வார்வில் வழங்க கொடுங்கோல் செங்கோலோ இமயத்துடும் வளர் குலவர்ப்பு எட்டையும் எல்லை கல்லில் நிறியே எண் திசையும் தனி கொண்டு புறந்து வடாது கடல் தூரை தென் குமரித்துறையன ஆடும் மடப்பீடே கொட்டுக சப்பாணி குடைநிழலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி சென்றிடு வாளிகள் கூளிகள் காளிகள் ஞாளியில் ஆளியன செருமலை செம்மலை முதலிய சிந்த சிந்திட நந்தி பிரான் நின்றிலன் நோடலும் முன் அழகும் அவன் பின் அழகும் காணாம் நிலவு விரிந்திட குறுநகை கொண்டு நெடம் கையிலை கேரேயின் முற்றிலின் நாடல் மருந்தமராடிவோர் மூரி சிலை கூனியா முறிபுருவ சிலை கடை குனியை சில முளரி கணை தொட்டு குன்றில்லாளியை வென்ற தடதகை கொட்டக சப்பாணி குடைநிழலில் மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி ஒழுகிய கருணை வட்டழ வைத்த அருட்பார்வைக்கு உளநெகிழ் கடல் பற்ற அலை தோடி குழையுடு பொருது கொலைக்கணேயை பிணையை சீரே குமிழுடு பழகி மதர்த்த கயல் கண்மடப்பவாய் தலைக்கிழு பொழிலின் முசுக்கலை மை புயலில் பாய தவழில மதிகளினை குக புத்தமோதத்தோடே மழை பொழி இமயமயில் பெடை கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரும் மடப்பிடி கொட்டுக சப்பணி செழுமறை தெளிய வடித்த தமிழ்பதீகத்தோடே திருவருள் அமுது குழைந்து விடுத்த மூலை பாலால் கழுமல மதலை வயிற்றை நிரப்பிமாயில் சேயே களிருடும் வளர வளர்த்த அருட்செவிலித்தாயே குழலிசை பழகி முழு பிரசதிர சத்தோடே குதி கொள்ளும் நரிய கனிச்சுவை நெக்க பெருக்கே போல் மழலையின் குசொல் கிளி கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரும் அடப்பிடி கொட்டுக சப்பாணி ஐந்தாவது பருவம் முத்தப்பருவம் காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிராவ வாலத்துணர்வு நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளி பூத்து அருள் பழுத்த மலர்கற்பகமே எழுதா சொல் மழலை ததும்பு பசும் குதலை சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணை கோர் துணையாகி துவாதசாந்த பெருவழியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்கஞ்சுடற்கு விருந்திடம் முலையாய் முத்தம் தருகவே உருகி உருகி நெக்கு நெக்கு உள்ளுடைந்து கசிந்திட்டு அசும்பூரம் உழுவல் அன்பின் பழ அடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ளப்பெருக்கே சிறியேம் பெற்ற பெரும் பேரே ஊரும் நரை கூந்தல் பிடியே கொடி நுண்ணு சுப்பொசிய வரு குங்குமக்குன்றிரண்டு ஏந்து மலர் பூங்கொம்பே தீங்குழலின் மதுரம் கனிந்த பசுங்குதலை மழலை அரும்பச்சேதாம்பல் முருகு விரியும் செங்கனி வாய் முத்தம் தருக முத்தமே முக்கஞ்சுடர் விருந்திடம் மும்முலையாய் முத்தம் தருகவே மதர்வண்டு உழக்கு குழல் கோதை குடைந்த கொண்டலும் நின் குதலை கிழிமன் மொழிக்கு உடைந்த குறும் கண் கரும்பும் கூன்பிரை கோடு உழுத புலன் சீரடிக்கு உடைந்த செந்தாமரையும் பசும் கழுத்துக்கு உடைந்த கமம் சூழ் சங்கும் ஒழுக ஒளிய கமுகும் அழகு தொய்யில் எழுது தடம் தோட்கு உடைந்த தடம் பணையும் பனை மென்முலை குடைந்த இணை மாமறுப்பும் தரும் முத்துன் திருமுத்தொவ்வாயிகபரங்கள் முழுதும் தருவாய் நின்கனீவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடற்கு விருந்திடம் மும்முலையாய் முத்தம் தருகவே மந்த மதமாக்க உட்டு ஒரு நான் மறுப்பு பொறுப்பு மிசை புலிந்த வானத்து அரசு கோயில் வளர் சிந்தாமணியும் வடபுலத்தார் நத்தம் வளர அழகையர் நகரில் வளரும் வான்மணியும் நளின பொகுட்டில் வீற்றிருக்கும் நங்கை மனை கோர் விளக்கம் என பைத்த சுடிகை படப்பாயல் பதுமநாபன் மார்பில் வளர் பருதி மணியும் எமக்கம்மை பணியல் வாழி வேயின்ற முத்தம் உகந்த நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கஞ்சுடர்க்கு விருந்திடம் மும்முளையாய் முத்தம் தருகவே கோடும் குவடும் பொருதரங்க குமரி துறையில் படுமுத்தும் கொற்கை துறையில் துறைவாணர் குளிக்கும் சலாபக்குவான் முத்தும் ஆடும் பெருந்தன் துறை பொருணையாற்றில் படுதென்னிலாமுத்தும் அந்தன் பொதியத்தடம் சாரல் அறிவி சொரியும் குளிர்முத்தும் வாடும் கொடி நுண்ணு சொப்பு ஒசிய மடவ மகளிர் உடன் நாடும் வண்டல் துறைக்கு வைத்து நெய்த்து மணம் தாழ்நறுமென் புகைப்படலம் மூடும் குழலாய் நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடற்கு விருந்திட மும்முலையாய் முத்தம் தருகவே பை வைத்த துத்தி பருவுச்சுடிகை முன்றில் பசுங்கொடி உடுக்கை கிழிய பாயிருள் படலம் கிழித்து எழுசுடற்பருதி பருதி கொடிஞ்சி மாந்தேர் மொய் வைத்த கொய்வுனை வயப்புறவி வாய் செல்வ முன்கோல் பிடித்து நெடுவான் முற்றத்தை இருள் பட விழுங்கும் துகில் கொடி முனை கணை வடிம்பு நக்காம் மை வைத்த செஞ்சிலையும் அம்புலியும் ஓட நெடுவான் மீன் மணந்து உகந்த வடவரை முகந்தனின் வயக்கொடியென புலியும் மஞ்சிவர்களாக நொச்சே தெய்வத்தமிழ் கடல் தழையத் தழைத்தவள் திருப்பவளமுத்தம் அருளே சேல் வைத்த ஒன் கொடியை வலம் வைத்த பெண் கொடி திருப்பவளமுத்தம் அருளே பின்னல் மது குடம் மரத்திற்கு பெய்முகில் காருடலவெண் பிறைமதி கூன்குயக்கை கடைஞரொடு புடை பெயர்ந்து இடை நுடங்க ஓங்கு மின்னல் தடித்து கரும் பந்தொடி கடைசி மெல்லியர் வெறியி பெயரவான் மீன்கணம் வெறு கொள்ள வெடிவரால் குதி கொள்ளும் விண்புலம் விளை புலம் என கண்ணல் பெருங்காடு கற்பக காட்டு வளர் கடவுள் மா கவளம் கொள காமதேனவும் நின்று கடைவாய் குதட்ட கதிர்குலை முதிர்ந்து விளையும் சென்னல் படப்பை மதுரை பதி புறப்பவள் திருப்பவள முத்தம்மருளே சேல் வைத்த ஒன் கொடியை வலம் வைத்த பெண் கொடி திருப்பவள முத்தம்மருளே சங்கோலிடங்கடல் தானைக்கு வெண்ணிட தராபதிகள் மூன்றில் தூர்த்த தமனிய குப்பையும் திசை முதல்வர் தடமுடி தாமமும் தலைமயங்க கொங்கோலிடம் கை கொடுங்கோலோடும் திரி குறும்பன் கொடிச்சுறவு நின் கொற்றப்பதாகை குழாத்தின்னோடும் ரசத குன்றினும் சென்றும் உலாவ பொங்கோலை வேலை புறத்தினொடு அகத்தின் நிமிர் போராழி பருதியிரத பொங்கு ஆழி மற்று அப்பொறுப்பாழியில் திரிபுலம்பை புலம்பு செய்ய செங்கோல் திருத்திய முடிச்செழியர் கோமகள் திருப்பபளமுத்தம் அருளே சேல் வைத்த ஒன் கொடியை வலம் வைத்த பெண் கொடி திருப்பவளமுத்தம் அருளே பருவரை முதுபல அடியினில் நெடுநிலம் நெக்க குடக்கனியில் படுநரை படுநிறை கடவுடை படுவ கடுப்ப உவட்டெழவும் விரிதலை முதலோடு விளைப்புலம் உலைய உழக்கிய முள் சுரவின் விசகினின் வழிநரை மிடரோடி கமுகின் விழுக்குலை நெக்குகவும் கரையெறி புணரியின் இருமடி பெருகு தடத்தும் மடுத்த கடக்களிரொடு பிளிரிட இகலிய முகிலின் இரட்டி இரட்டியமும் முரசதிர்கடிநகர் மதுரையில் வளர்கிரி முத்தம் அளித்து அருளே முழுதுலகு உடையதோர் கௌரியர் குலமணி முத்தம் அளித்து அருளே புதையிருள் கிழிதர எழுத அறு பரிதிவளை பரிதிவளை தகடற்புவியில் பொது அற அடிமை செய்திடு வழியடியர் பொருட்டு அலர் வட்டணையில் ததைமலர் பொதுளிய களியளி குமிரு குழல் திருவைத்தவளை சததள முளரியின் வனிதையை உதவு கடை கண்மடப்பிடியே பதுமொடு ஒழுகொளி வளையும் நின்னளின முகத்தும் இடற்றும் உற பனிமதியொடு சுவை அமுதம் நுதலொடு சொல்குதலை கண்ணிரியே முது தமிழ் உததியில் வரும் ஒளி திருமகள் முத்தம் அளித்தருளே முழுதுலகு உடையதோர் கௌரியர் குலமணி முத்தம் அளித்தருளே ஆறாவது பருவம் வருகை பருவம் அம் சிலம்போலிட அரி கூறல் கிண்கிணி அரற்றும் சம்சிறு அடி பெயர்த்து அடியிடும் தோறும் நின்னல தகச்சுவடு பட்டம் புவி அறம்பயர்கள் தம் மஞ்சு துஞ்சளகத்திளம் பிறையும் எந்தை முடிவளர் இளம் பிறையும் நார மணி மணிநூ புறத்தவிழும் மென்குரற்கோ அசையும் மடநடைக்கோ தொடர்ந்து உன் செஞ்சிலம்படி பற்றும் தெய்வ குழாத்தினோடு சிறையோதிமபின் சேல சிற்றிடை கொள்கி மணிமேகலை இறங்க திருக்கோயில் என என் நெஞ்ச கஞ்சமும் செஞ்சொல் தமிழ் கூடலும் கொண்ட காமர் பூங்கொடி வருகவே கற்பக அடவியில் கடம்ப அடவி புலி கயல் கண்ணாயகி வருகவே குண்டுபடு பேரகழிவயிருளை தீன்ற பைங்கோதயம் மதுரம் ஒழுகும் கொழித்தமிழ் பனுவல் துறைப்படியும் மட நடை கூந்தலம் பிடியும் மறுகால் வண்டுபடு முண்டகமனை குடி புகச்சிவ மணம் கமழ விண்ட தொண்டர் மானதத்தட மலர் பொற்கோயில் கூடி கொண்ட மாணிக்கவல்ல சொல்லி வில்வேள் துண்டுபடுமதி நூதல் தோகையோடும் அளவில் பல தொல்லுரு எடுத்தமர் சேயும் தொடு சிலைய நகன முகடு முழுட்டே பூந்துணர்த்தலை வணங்கி நிற்கும் கண்டுபடு கண்ணல் பைங்காடு படு கூடல் கலாபமாமையில் வருகவே கற்பக அடவியல் கடம்ப அடவி பொலி கயல் கண்ணாயகி வருகவே முயல் பாய்மதி குழலி தவள் சூழடி பலவின் முள் பொதி கூட கனியொடு முடவு தடம் தாழை மோப்போடை கனி சிந்த மோதி நிருண்டிருண்ட புயல் பாய் படைப்பை தடம் பொழில்கள் அன்றி ஏழ் பொழிலையும் ஒருங்கலைத்து புறமூடும் மண்ட சுவர் தலமிடித்த புறக்கடல் மடுத்து உழக்கீர் செயல் பாய் கடல் தானே செங்களம் கொள அம்மை திக்கு விஜயம் கொண்ட நாள் தெய்வ கையல் கொடிகள் திசை திசை எடுத்து எனத்திக்கு எட்டும் முட்ட வெடி போய் கயல்பாய் குரம்பனை பெரும்பனை தமிழ் மதுரை காவலன் மகள் வருகவே கற்பக அடவியில் கடம்ப அடவி போலே கயல் கண்ணாயகி வருகவே வடம்பட்டனின் துணை கொங்கை கூடம் கொட்டு மதுர அமுது உண்டு கடைவாய் வழியும் வெள்ளருவி என நிலவு பொழி கிம்புரி மறுப்பின் பொறுப்பிடித்து தடம்பட்ட பொந்தாது சிந்தூரம் கும்ப தல தணிவது ஒப்ப அப்பி ஜலராசி ஏழும் தடக்கையில் முகந்து பிந்தான நீரால் நிரப்பி முடம்பட்ட மதியங்குஷப்படையன ககனமுகடு கை தடவி உடுமேன் முத்தம் பதித்திட்ட முகப்படாம் என எழு முகில் படாம் நேற்றி சுற்றும் கடம்பட்ட சிறு கண் பெருங்கொலையமழ இளம் களிரீன்ற பிடி வருகவே கற்பக அடவியில் கடம்ப அடவி பொலி கயல் கண்ணாயகி வருகவே ஏனொழுகு கஞ்ச போலன் சிறு அடி கூட்டு செம்பஞ்சியின் குழம்பால் தெள்ளமுது நிறைக்கும் பசுங்குழவி வெண் திங்கள் செக்கர்மதியாக்கரை பொறும் வானொழுகு துங்க தரங்க பெருங்கங்கை வாணி நதியா சீவ பீரான் மகுட கொட்டீரத்தடி சுவடழுத்தியிட மரகத கொம்பு கதேர்கால் மீனொழுகு மீனொழுகுமாயிரு விசும்பில் செலும் கடவுள் வேழத்தின் மத்தகத்து வீற்றிருக்கும் சேயிழைக்கும் பசம் கமுகு வெண்கவரி வீசம் வாச கானொழுகு தடமலர் கடில் பொழில் கூட வளர் கவுரியன் மகள் வருகவே கற்பக அடவியில் கடம்ப அடவி பொலி கயல் கண்ணாயகி வருகவே வடகுங்கோம குன்றிரண்டேந்தும் வண்டல் மகளிர் சிறுமூற்றில் வாரி குவித்த மணி குப்பை வானாறு அடைப்ப வழி பிழைத்து நடக்கும் கதிர்பொன் பரிசீலா நகுவெண் பிறை கை தோணியதா நாள் மீன் பரப்பு சிறுமீதப்பா நா பண்மிதப்ப நாள் கோட்டு கடக்கும் சரத்தின் மத நதியம் கங்கா நதியும் எதிர்கொள்ள ககன வெளியோ கற்பக பூங்காடும் கடந்து கடல் சுருங்க மடுக்கும் திரை துறை வைகை வளநாட்டரசே வருகவே மலையத்துவச்சன் பெற்ற பேரு வாழ்வே வருக வருகவே சுண்ணம் திமிர்ந்து தேனரோவே துளைந்தாடு அரு கால் தும்பி பசும் தோட்டு கதவம் திறப்ப மலர் தோகை குடிப்புக்கு போகை செய்யும் தண்ணம் கமல கோயில் பல சமைத்த மருத தச்சன் மூழோ தாற்று கமுகு நாற்றியிடம் தடங்காவண பந்தரில் வீக்கும் விண்ணம் பொதிந்த மேகபடாம் மிசை தூக்கிய பண்மணி கோத்து விரிந்தாலென கால் நிமிர்ந்து தலை விரியும் குலை நெல் கற்றை பல வண்ணம் பொலியும் பண்ணை வயல் மதுரைக்கு அரசே வருகவே மலைய துவசன் பெற்ற பேர வாழ்வே வருக வருகவே தகர குழலின் நரையும் நரை தருதிம் புகையும் திசை கழிற்றின் தடக்கை நாசி புழை மடுப்ப தளரும் சிறு நுண்மருங்குல் பேரும் சிகர களப பொம்மல் மூலை தெய்வ மகளிர் புடையிரட்டும் செங்கை கவரி முகந்து எரியாம் சிறு கார்கொசிந்து குடிவாங்க முகர கழிவண்டடை கிடக்கும் முளறி கொடிக்கும் கலை கொடிக்கும் முருந்து முருவல் விருந்து இட பொன் முரள் நேடுவெண் நிலவு எரிப்ப மகர கருங்கண் செங்கனிவாய் மடமான் கன்று வருகவே மலையத்து வசன் பெற்ற பேரு வாழ்வே வருக வருகவே தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீம் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சி மய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே ஏறி தரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ள திலழகு ஒழுக எழுதி பார்த்தீருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழல் காடேந்தும் ஈழ வஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பேரு வாழ்வே வருக வருகவே பெருந்தே நிறைக்கும் நரை கூந்தல் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பீரை மௌளே பெம்மான் முக்கண் சுடற்கிடு நல் விருந்தே வருக மும்மோதர்க்கம் வித்தே வருக வித்தின்றே விளைக்கும் பரம ஆனந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குருந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடை கண் கொழித்த கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவி பெரும் பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்கூதலை மழலை கிளியே வருகவே மலைய துவச்சன் பெற்ற பேர் வாழ்வே வருக வருகவே ஏழாவது பருவம் அம்புலி பருவம் கண்படு குதலை பசுங்கிளி இவட்கொரு கலாபேதம் என்ன நின்னை கலைமறைகள் முறையிடுவ கண்டோ அலாது உன் கலாநிதி என தெரிந்தோ வன்படு தெரியல் திருத்தாதையார் மரபின் வழி முதலென குறித்தோ வளர்சடை முடிக்கெந்தை தன்னரும் கண்ணியா வைத்தது கடைபிடித்தோ குண்ட பட பால் கடல் வரும் திருச்செடியோடு கூட பிறந்ததோர்ந்தோ கோமாட்டி இவள் நின்னை வம்மென கொம்மென கூவிட பெற்றாயுனக்கு அண்டு படு சிறிதன்று ஆதலால் இவளுடன் அப்பூலியாடவாவே ஆணி பொன்வில்லி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே குலத்தோடு தெய்வ குழாம் பிழிந்தூற்றி குடித்து சுவைத்து உமிழ்ந்த கோதென்று மழல் விடம் கொப்பளிக்கின்ற இரு கோளின் உச்சிஷ்டமென்றும் கலைத்தோடு மூடி களங்கம் பொதிந்திட்டு விட்ட கயரோகி என்றும் ஒரு நாள் கண் கொண்டு பார்க்கவும் கடவது அன்று என்னவும் கடல் பூவி எடுத்திகழவின் புலத்தோடும் புடுமீன் கணத்தோடும் ஓடு நின் போல்வார்க்கு மாபாதகம் போக்கும் இத்தலமலது புகழில்லை காண்மிசை பொங்கு புனல் கற்பக காடு அலை தோடு வைகை துறை படிமட பிடியோடு அம்புலியடவாவே ஆணி பொன் வில்லி புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே கிற்று மதியன நிலவு தோற்று பருவத்தில் ஒளி கிளர் நூதல் செவ்வி பவ்வே கெண்டை தடம் கணார் எருகிட்டு இறைஞ்ச கிடந்தும் உடைந்த மோதம் விண்டு ஊற்று போது வெண்கலை உடுத்து முழுமதியன உதித்த அமைய துமம்மை உன்முகத்து ஒழுகு திரு அழகை கவர்ந்து கொண்டோடினது நிற்கமற்றை மாற்றவளோடும் கேழ்வர் மௌலியில் உரைந்ததும் மறைந்துனை அழைத்த பொழுதே மற்ற சுற்றிவள் பெருங்கருணை சொற்றிட கடவதோ மண்முழுதும் விம்மோ பூயம் வைத்து ஆற்று முடியரசுதவும் அரசிளங்குமரியுடன் அம்புலி ஆடவாவே ஆணி பொன்வில்லி புலர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே விண்தலம் பொல்லிய பொலிந்திடுதியலுனது வெம்பணி பகை விழுங்கி விக்கிட கக்கிட தோக்கிடற்படுதி வெயில் விரியம் சுடற்பரிதி மண்டலம் பூக்கனை இருத்தியனிலுள்ளொளி மழுங்கிட அழுங்கிடுதி பொன் வளர்ச்சடை காட்டெந்தை வைத்திட பெருதியல் மாசுணம் சொற்ற அச்சம் கொண்டு கண் துஞ்சாது இருப்பதும் மறு பொங்கு கோதை இவள் சீரடிகள் நின் கொடற்குழம்பிடவே குமைப்பதும் பெருதியம் கோமாட்டி பாலடைந்தாள் அண்டம் பகிரண்டமும் அண்டபகிரண்டமுமகண்டமும் பெருதியாலம்புலி ஆடபாவே ஆணி பொன்வில்லி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடபாவே எண்ணில் பல புவன பெரும் தட்டை ஊடுருவி இவள் பெரும் புகழ் நெடுநீலாம் எங்கணம் நிறைந்திட வதங்கதனில் மெல்லனி எள்ளளவு மொண்டு கொண்டு வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மடுத்திடு வல்விழி கடை கொழித்த கருணை வெள்ளம் திளைத்தாடு பெற்றியால் தன்னளி விளைப்பதும் பெற்ற மற்றனை கொல்லாம் மண்ணில் ஒன் ஒன்பைங்கூழ் வளர்ப்பதுன்னிடத்து அம்மை வைத்திடும் சத்தியே காண் மற்றொரு சுதந்திரம் நினக்கென இலை கலைமதி கடவுள் நீயும் உணர்வாய் அண்ணலங்களியானை அரசர் கோமகளுடன் அம்புலி அடவாவே ஆணி பொன்வில்லி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே முன்பு ஒம்பரசு செய் பெரும்பாவமும் கோப மூரிமா தொடர் சாபமும் மும்மை தமிழ்ச்செழியன் வெப்போடு கொடுங்கூனம் மோசித்த இத்தலத்தின் தன் பெரும் தன்மையை உணர்ந்திலை கொல் சிவராசதானியாய் ஜீவன் முக்தி தலமுமாய் துவாதசாந்த தலமுமானதியே தலம தல தடை தீயேல் மண் பெரும் குறவர் பிழைத்த பாவமுமற்றை மாமடிகள் இடு சாபமோ வளரிளம் பருவத்து நரை திரையும் முதிர்கோணம் மாற்றிட பெருதி கண்டாய் அன்பரின் புருக கசிந்திட பசிந்தேனோடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன்வில்லி புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலே ஆடவாவே கொம்பம் சுமந்த மதவள்ள நீர் கொட்டும் கொடும் களிரிடம் போர்வையான் குடில கோட்டீரத்து இறந்து கொண்டு அன்னலார் கொய்தளிர் கை வருடவும் செம்பஞ்சுருத்தவும் பாதை பாதை தாரழல் சிகையன கொப்பளிக்கோ சிறு அடிகள் கன்றே சிவந்திட செய்வதும் தடையாது பொன் தம்பம் சுமந்தீன்றமானுட விலங்கேன் தனி புதல்வனுக்கு வட்ட தன் கூடை நிழற்று நினைவம் என அழைத்த நள் தழைத்திட கழை கரும்பொன்று அம்ப அஞ்சுடன் கொண்ட மகர கோடி கொடியோடு அம்புலி அடவாவே ஆணி பொன்வில்லி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே துளி தூங்கு தெள்ளமுத வெள்ளருவி பொழியும் நின் தொல் மரபு தழைய வந்து தோன்றிடம் கௌரியர் குல கொழுந்தை கண்டு துணை விழியம் மனமும் நின்று களி தூங்க அளவளாய் வாழாமல் உண்ணமோது கலையோடும் இழந்து வெறு மண் கலத்திட புது கூழினுக்கு இரவு பூண்டோரே களங்கம் வைத்தாய் அலால் ஒளி ஒளித்தூங்கு தெளிவீசும் பின்னில் ஒரு தன் கரதின்பாரி உண்டோது கியமீச்சில் நள்ளிருளில் அள்ளி உண்டே ஓடுகின்ற தாயின் செய்தாய் அழி தூங்கு இமிரெழுந்து ஆர்க்கும் குழல் திருவோடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன்வில்லி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலே ஆடவாவே மழை கொந்தள கோதை வம்மின் என்ற அளவில் நீ வந்திலை என காடுகளும் வாழ்முக செவ்விக்க உடைந்தொதுங்கினவன் எதிர்வர ஒல்கியோ பணிகள் கோள் இழைக்கும் கொல்பின் தொடர்ந்து என அஞ்சியோ தாழ்த்து இருந்தனன் போலும் என இத்துணையும் ஒருவாறு தப்புவித்தோம் தோம்பிகுளில் இனியொரு பிழைப்பில்லை காண் தழைக்கும் தூகில் கோடி மூகில் கோடி தீரைத்து மேல் தலம் வளர் நகில் கோடிகளை தாழ்குழலும் நீ வினோதல் வேயர்வும் துடை தம்பை சமயம் இதன்றலுவலிட்டு அழைக்கும் தடம் பூரிசை மதுரை தூரை பெண்ணோட நம்புலி ஆடவாவே ஆணி பொன்வில்லி புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலே ஆடவாவே இடகத்து எழுதாத வேத வேதச்சிரத்தரச இருக்கும் இவள் சிறு அடிகள் நின் இதய தடத்தும் பொலிந்துவா திருபூலத்து எண்ணியவன்றே கபடமா நாடகத்து ஐந்தொழில் நடிக்கும் பிரான் தெய்வநதியோடு முடித்தல் பேற்றாய் நங்கை இவள் நங்கையிவள் மகிழ்ச்சி பேரில் இது போல் ஓர் நல் தவ பேரில்லை காண் மாடக கடை தீரித்தின் அறம்பார் தூபுகேர் வடிம்பு வருமம் நாளார் மகரையாள் மழலைக்கு மரவங்கள் நொன் தூகில் வழங்க கொழும் கோங்கு தூங்கு அடக பொன்கிழிய விழ்க்கும் மதுரை திருவோடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன்வில்லே புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலியாடவாவே எட்டாவது பருவம் அம்மானை பருவம் கரைக்கும் கடாமீறு கவுள் கூடம் உடைந்தூற்று களிறு பேரு வயிறு தூகூர்ப கவளம் தீரட்டி கொடுப்பதெனவும் கொழுந்து ஓர்ஸ்கலை மதி கவசமுது கரைக்கும் பேருந்தேவர் புண்கண் தூடை தீட எரித்தமுத கலசம் வெவ்வேறு இந்திடுவதனவும் முழுமுத்திட்டிழைத்திட்ட எரிபந்தின் நீரை என்னவும் விரைக்கும் தளிர் கை கோழும் தாமரை துஞ்சி மீதெழுந்து ஆர்த்த பிள்ளை வெள்ளோமத்தீரள் இதனவும் கரும்பாறை மீ மீசை செம் சாத்து வைத்த அரைக்கும் தீரை கை வை கைத்துறைவி அம்மானையாடியருகுளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானையாடியருளே திங்கள் கொழுந்தை கொழுந்து படு சடை செருத்தீரே மணவாளன் மேல் செழுமான பந்தரில் எடுத்தறியும் அமுத வெண் திரளையில் புரளும் மறு கால் பைங்கண் சூரும் பேன விசும்பில் படர்ந்தேழும் பனிமதி மீசை தாவீடும் பருவமடமான் என என் அம்மனை நின் அம்மனை படைவீழே கயல் பாய்ந்தேழ வெங்கண்கடும் கொலையை வேழ கூழா மீது எனமேக கூழாத்தை மோட்டே விளையாடு மழக்களிறு கடைவாய் கூதட்ட முகைவிண்ட அம்பு ஐந்து கோத்த அங்கண் கரும்பேந்தும் அபிஷேக வல்லியே இரு அம்மானை ஆடிய ரூளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடியரோளே கல்லூரு கஞ்சக்கரத்தூரு சேயோளே கலப்ப சிவப்பு ஊரியும் கருணை பெரு கூற அமுதூரு பார்வையை கடைக்கண் கருப்பு ஊரியும் நாளூரு மறுபூறு அகற்றும் மதியில் வெண்ணகையூறு நீலவு நல் தளர அம்மனை ஓர்ச்சீர் குணத்தினை மூன்று நற்குணம் கதுவல் காட்ட ஊநூறு களித்தூளும் பக்குறவர் இருவீரம் உற்றிடு துவாதசாந்தகத்து ஒரு பேரு வேளிக்கே விழித்தூரங்கும் தொண்டருழுவல்லன்பு என்பு ஒருகனைக்கு அள்ளூர உள்ளேக்க சிந்தூரு பசுந்தேரல் அம்மானை ஆடிய ஆகம் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை அடியரோளே குலைப்பட்ட காந்தள் தளிர்கையில் செம்மணி குயின்ற அம்மனை கே பத்தம்மனை முஞ்சல பின்சேலும் தன்மை கோ கனகமனை யாட்டே பால் கலைப்பட்ட வெண்சூடர் கடவுள் தோய்ந்தே கது கண்டு கொண்டேயே புழுங்கோ காய்கதிர் கடவுளும் பின் தொடர்வதைப்ப கரங்கருவி தூங்க ஓங்கும் மலைப்பட்ட ஆரமும் வைரமும் பீரவோம் அம்மா மணி திரளை வாரி மறுதீரை கையாலெடுத்தெறியனால் கோட்ட மதகளிரு பிளேறி ஓடும் அலைப்பட்ட வைகை தூரை சீரை பேடை அம்மானையாடி அருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானையாடியருளே தமரான நின் தூணை செடியரில் ஒரு சிலர் தடை கையே நெடத்தாடு நின் தாளம் அம்மனை பிடித்தே தேர் வீசி வீசி வேல சாரி திரியா நிமிரா நிமிராமுன்னம்மனை ஓராயிரம் எடுத்து எரிய நீரை நிறைய வாய்க்ககனமேல் நிற்கின்றதம்மை நீ பெற்ற அகிலாண்டமும் நிறைத்து வைத்து அது கடுப்ப இமிராவரி சூரும் பார்த்தெழ பொழிலோடு எழுந்த பைந்தாது உலகேலாம் இருள் செய்ய செய்து நின் சேனாபராகம் எனம் ஏக்கம் அழகா பூரிக்கும் அமராவதிக்கும் செய் மதுராபூரி தலைவி அம்மானை ஆடியருகுளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடியருளே உயிராயிருக்கின்ற செடியரின் மல்லர் மீதுதித்தவளெதிர்த்து நின்னோடு ஒட்டி எட்டி பிடித்திட்ட அம்மனை தேடி ஓடியாடியே திரிய நீ பெயராதிருந்து விளையாடுவது கண்டு எந்தை பீரை மூடி துளக்க முடிமேல் பெருகு சூரகங்கை நுரை பொங்கலம்மானை அப்பன் கோடியோ மாடல் மான வெயராமனம் பூழுங்கிடம் அமரர் வியப்ப செய்யும் தவளமா மேடையும் தன் தரள மாடமும் தெள்நீலா வீச தீசை களிறு இயலாம் ஐராவதத்தினை நிகர்க்கும் மதுரை தலைவியம்மானை அடியருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்த பெண் முத்தம் அழுத்திய அம்மனை கைமலர் முளரி மணம் கமழ மொய்கூழல் வண்டு நின்மை வீழி வண்டின் முயங்கி மயங்கியிட கொத்துமணி திரளில் செய்யும் அம்மனை குயிலின் மீழற்றியனின் குழலின் நீசை குறுகி பணி தூங்கு குறுந்தூளி சிந்தியிட வித்தூரு மத்தில் இழைத்தவும் நின் கை விரல் பவள தளீரின் விளைத்தரும் உள்ளொளி திருடப் போவதும் மீழ்வதுமாய் திரிய அத்தன் மனத்தெழுதிய உயிர் ஓவியம் மாடுக அம்மனையே அழகு தழைத்த கல்யாண சவுந்தரே ஆடுக அம்மனையே விளரி மீழற்றளி குமிரு கூழல் கோடி வீசிய அம்மனை போய் விண்ணில் நீரைத்து ஏழுவது ககனம் தீரமெனியது ஆனவருக்கு இளநீலவு ஊமிழ் பருமுத்தின் கோவை எடுத்தவர் தீரு மார்புக்கு இடுவ கடுப்பவும் அப்பரிசே பல்மடியின் கீயற்றேடம் வளரொளி விம்மிய அம்மனை செல்வதுவான வான வில்பொத்திடவும் மனநேக்கு உருக பரம ஆனந்தம் அடுத்த தீரு தொண்டர்க்கு அழிகனிய தீரு அருள் கனியும் கனி ஆடுக அம்மனையே அழகி தழைந்த கல்யாண சௌந்தரியாடுக அம்மனையே கைமலரில் போலி கதிர்முத்து அம்மனை நகைமுத்து ஒளி தோகோய கண்டவர் நிற்க பீரர் சீலர் செங்கை கமல சுடர் கதுவ செம்மணியில் செய்து இழைத்தன எனவும் சிற்சிலர் கண்கடையின் செவ்வியை வவ்விய பின் கருமணியில் செய்தன கொல் எனவும் தம்மனம் ஒப்ப உரைப்பன மற்றை சமயத்து அமைவு பேரார் தத்தமில் நின்று பிதற்றுப போருப தனிமூதல் யாம் என்பார்க்கு அம்மனையாயவர் தம்மனையான வள்ளாடுக அம்மனையே அழகு தழைந்த கல்யாண சபுந்தரி ஆடுக அம்மனையே ஒள்ளோழி மரகதமும் முழு நீலமும் உள்தரள திரளும் ஒழுகோழி பொங்க இழைத்திடும் அம்மனை ஒரு மூன்று அடைவில்லேடா கள்ளவிழ் கோதை வீசும்பூர வீசோப கண்ணூதல் பால் சேலனின் கையில் வளர்த்த பசும் கிளியும் வளர்க்காமற் கருங்குயிலும் பிள்ளை வெள்ளோதி மம்மும் மூரை முறையால் பெருகிய காதலை மேல் பேச விடுப்ப கடுப்ப அணைத்தோறு பெடையோடு அரசனம் அள்ளல்வயல் தூயில் மதுரை தூரை மகள் ஆடுக அம்மனையே அழகு தழைந்த கல்யாண சபுந்தரி ஆடுக அம்மனையே ஒன்பதாவது பருவம் நீராடற் பருவம் வளையாடு வன்கை பொலன் சங்கொடும் பொங்கும் மறிதிரை சங்கோலிட மதரரி கண்கயல் வரி கயலுடும் புரள மகரந்தம் உண்டு வண்டின் கிளையாடனின் திரு கேசபாரத்தினொடு கிளர் செய்வல கொத்திழ கிடையாத புதுவிருந்தெதிர்கொண்டு தத்தமில் கேளிர்கள் தழியிக் கொண்டன தளையாடு கரையடி சிறுகண் பெருங்கை தடங்களிரெடுத்து மற்று தவளக்களிற்றினோடு முட்டவிட்டெட்டு மத தந்தியம் பந்தடித்து விளையாடும் வைகை தடம் துறை குடைந்து புதுவெள்ள நீராடியருளே விடை கொடியவர்க்கொரு கையல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே நிறை பொங்கிடம் செங்கை வள்வளை கலிப்ப நகை நிலவு விரிபவளம் வெளிர நீலக்கருங்குவளை செங்குவளை பூப்ப அரல் நெறி குழல் கற்றை சரிய திரை பொங்கு தண்ணம் துறை குடைந்தாடு செழும் தரங்க கங்கை நுண் சிறுவதிலையா பொங்கும் ஆனந்தமாக்கடல் திளைத்தாடுகின்றதேப்ப கரை பொங்கு மரிதிரை கையால் தடம் பனை கழனியில் கண்ணியர் முலை களப குழம்பை கரைத்து விட்டள்ளல் கருஞ்சேறு செஞ்சேரதாய் விரை பொங்கிட துங்க வேகவதி பொங்கு புது வெள்ள நீராடியருளே விடை கொடியவர்க்கொரு கையல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே பண்ணாறு கிளிமொழி பாவை நின் திருமேனி பாசொளி விரிப்ப அம் தண் பவள கொடிக்காமற் பச்சிளங்கொடியதாய் பருமொத்தமரகதம் அது ஆய் தன்னாறு மல்லல் துறை சிறையனங்களி தழைக்கும் கலாமஞ்ஞையாய் சகலமும் நின் திரு ஸ்வரூபம் என்று போலிடம் சதுர்மறை பொருள் வெளியிட கள்ளாறு குழலியர் குட குடக்கொங்கை பொங்குஷம் களபமும் கஸ்தூரியம் கப்புரமம் ஒக்க கரைத்தோடி வாணியம் காளிந்தியும் கங்கையாம் விண்ணாரும் அளவாய் விளையாடு புதுவகை வெள்ளம் நீராடியருளே விடை கொடியவர்க்கொரு கையல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே தூங்கு சிறையரு கால் உறங்கு குழலின் துணை தோழியர்கள் மேல் குங்குமம் தோயும் பனித்துறை சிவிடி வீச குறுந்துளி எம்மருங்கும் ஓடி வாங்கு மலை வில்லியார் விண்ணுரு நனைத்தவர் வனைந்திட திகை அம்பரம் செய் வண்ணமாச்செய்வதச் செவ்வான வண்ணருட மஞ்சள் விளையாடலேப்ப தேங்கு மலை அறிவினெடு நீத்தது மாசுணத்திரள் புறம் சுற்றியீர்ப்ப சினவேனம் ஒன்றொரு சுழிச்சுழலல் மந்தரம் திரைகடல் மதித்தல் மானம் வீங்கு புனல் வைகை தடம் துறை குடைந்து புது வெள்ள நீராடியருளே விடை கொடியவர்க்கொரு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே துளிக்கும் பனித்திவலை சிதற குடைந்தாடு துறையில் துறை தமிழொடும் தொல்மறை தெளிக்கும் கலை கொடியெனும் துணை தோழி மூழ்கி புனல் மடுத்து ஒழிக்கும் பதத்து என பேடை ஓடி பிடிப்பது அம்மை ஒன்பரி ஒன்பரிபுறத்தொனியும் அடனடையும் விளவினது உணர்ந்து பின் தொடர்வதைப்ப நெளிக்கும் தரங்க தடம் கங்கையுடன் நொட்டி நித்தில பந்தாடவும் நிறைமணி திரளின் கழங்காடவும் தன்னிடம் திரை கையெடுத்து விழிக்கும் பெரும் தன்துறை கடவுள் வைகை நெடுவெள்ள நீராடியருளே விடை கொடியவர்க்கொரு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருளே துங்க முலை பொன் குடம் கொண்டு தூணீர் நீந்தி விளையாடும் துணை சேடியர்கள் மேல் பசும் பொன் சுண்ணம் ஏறிய அறச்சேந்த அங்கண் விசும்பில் நின் குழல் காட்டு அருகால் சுரும்பரெழுந்தார்பது ஐயன் திருமேனியில் அம்மை அருள் கண் கரும்பார்த்தெழல்மான செங்கண் இளைஞர் களிக்காமத்தீ மூண்டிடக் கண்டு இளமகளேர் செழுமென் குழற்கூற்று அகில் புகையால் திரள் காய் கதலி பழுந்து நரை பொங்கு மதுரை பெருமாட்டி புது நீராடி அருளுகவே துறைவன் பொன்பாவாய் புது நீராடி அருளுகவே இழியும் புனல் தன் துறை முன்றில் இது எம்பெருமான் மண் சுமந்த இடமென்றவர் வெண்கமல பெண்ணிசைப்பக் கசிந்து உள்ளுருகிற விழியும் சிவப்பானந்த வெள்ளம் ஒழிந்து நின்றனையால் மீண்டும் பெருக கோர் வேலை இடுதல் மிகை என்றே பிழியும் நரை கற்பகம் மலர்ந்த பிரசமலர் பூந்துகள் மூழ்கம் பிறை கோட்டையிராவதம் கூந்தல் பிடியோடாடத்தேனருவே பொழியம் பொழில் கூடலில் புலிவாய் புது நீராடி அருளுகவே பொருனை துறைவன் பொன்பாவாய் புது நீராடி அருளுகவே மறிக்கும் திரை தன் புனல் வகை வண்டல் இடமண் கூடை கட்டே வாரி சுமந்தோரம்மை வாரிச்சுமந்தோரம்மை துணைமணி பொன்குடத்தில் கரை தூற்றும் வெறிக்கும் குமச்சேறு எக்கரிடம் விரைப்பும் துறை மண் பெரின்னொருத்தே வெண்பிட்டிடவும் அடித்தொருவன் வேலை கொளவும் வேண்டும் என குறிக்கும் இடத்தில் தடம் தூணீர் குடைய பெரின்ன கங்கை திரு கோட்டீரத்து குடியிறப்பொம் கூடா போலும் புலன்குவட்டு பொறிக்கும் கொடி உயர்த்தாய் புது நீராடி அருளுகவே பொறைநன் துறைவன் பொன்பாவாய் புது நீராடி அருளுகவே சொல்கொடியோடு மலர்கொடி கொய்து தொடுத்த விரை தொடையும் சுந்தரி தீட்டிய சிந்துரம் மிக தொங்க கொங்கைகளின் விற்கொடி கோட்டிய குங்குமமும் குடை வெள்ளம் கொள்ளை கொள வெளியே கண்டு நின் வடிவழகு ஐயன் விழிக்கு விருந்து செய்ய இல் கொடியோடு கயல் கொடி வீரன் எடுத்த கருவிலும் இந்திரதனுவும் வணங்க வணங்கும் இணைப்புருவக் கொடி சேர் பொன்கொடி இமய மடக்கொடி வைகை புது நீராடுகபேர் பொருணை துறையொடு குமரே துறையவள் புது நீராடுகவே கொள்ளை வெள்ளருவி படிந்திடும் இமய கூந்தல் மடப்பிடி போல் கொற்கை துறையில் சிறை விரிய புனல் குடையும் மனப்படை போல் தென்னமுதக்கடல் நடுவில் தோன்றும் செழும் கமல குயில் போல் தெய்வ கங்கை திரையூடழும் ஒரு செம்பவள கொடி போல் கள்ளவிழ் கோதையர் குழலில் குழலிசை கற்று பொன் களினரவு உண்டமடப்பெடையோடு கலந்து முயங்கிவரே புள்ளுரை பும்பொழில் மதுரை துறைமகள் புது நீராடுகவே பொருணை துறையோடு குமரி துறையவள் புது நீராடுகவே பத்தாவது பருவம் ஊச்சர் பருவம் அன்னை பொன்னூஞ்சல் ஆடுகிறாள் ஒள்ளோழிய பவள கொழுங்கால் மீசை பொங்கு ஒழுகோழிய வயிற வீட்டத்து ஓற்றும் செழம் தண்ணிலா கால் விழந்தனைய வீக்கியே அள்ளிட படிந்த செற்று ஒளி தூளும்பும் கீரண அருணரத்ன பலகை பூக்கு ஆடும் நீ தோற்றம பருதி மண்டலம் வளர் அரும்பேரும் சூடரையேப்ப தெள்ளு சோவை அமோதம் கனிந்த ஆனந்த திரைகடல் மடுத்து உழக்கும் செல்வ சேரேக்கர்கள் மணக்கமலனேக்க பூ சேக்கையில் பழைய பாடல் பொல்லோலி ஏழ கூடி போகுந்த சுந்தரவல்லி பொன்னூ செல்லடியருளே புழுகுனை சொக்கர் தீர அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னூஞ்சலடியருளே போலிய நிலவு பொழி பொழிவெண்ணித்திலம் பூண்டு விழுது படமழகதேர் விடோ வெண்தரளவூசலின் மீசை பொலிவ புண்டரிக வீட்டில் பொலிந்து மதுர சொல்போலி பழம் பாடல் சொல்லுகின்றவளும் நின் சொருப்பன் என்பதும் இளநிலா தோற்றுமதி மண்டலத் அமுதமாயம்மை நீர் தோற்றுகின்றதும் வீரேப்ப எல் போலிய ஒழுகும் முழு மாணிக்கமணி முகப்பு மழை மூகில் தவழ்வது எரி எரிசூடர் கடவுள் தீர மடியிலவன் மடமகள் இருந்து விளையாடலேக்கும் பொன்பூரி செய் மதுராபூரி புலி தீருப்பாவை பொன்னூசல்லாடியருளே புழுகூனை சொக்கர் தீரே அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூசலாடி அருளே உருகிய பசும் பொன்ன சும்பவையில் வீச பொன் ஊசலை ஊதைந்து ஆடலும் ஒன்தளிரடி சுவட அசோகு நரபு ஒழுகு ஒழுகுமலர் பூத்து உதிர்வது உன் திருமுன்னோருவம் கரந்து எந்த யார் நீர்ப்பது தெரிந்திட நமக்கு இது ஏனா செஞ்சிலை கல்வன் நோருவன் தோடை மடக்காது தெளிகடைகள் சோறிவது ஏப்ப எரிமணி கோயின்ற பொன் செய்குன்று மழகதீர் எரிப்ப ஏழு செஞ்சோதியோடு இளமதியை மைப்பதுவுன் திருமுக செல்வி வேட்டு எழுநாத்தலை தவமவன் புரிவது கடுக்கு மதுரா பூரிமட கிள்ளை பொன்னூசலாடியருளே புழகுனை சொக்கர் தீரழகினுக்கு ஓத்த கொடி பொன்னோ செல்லடியருளே கங்கை மூடி மகிழ்நர் தீர தீரவுளமசைந்து ஆட கலந்தாடு பொன்னோ செல்ல கடவுள் தேர நோக்கத்து நெக்குருகியிட நின் கடைக்கண் நோக்கத்து மற்ற செங்கண் வேடையவர் மனமும் ஒக்க கரைந்தூருகு செங்கையவர் சேத்தமே பொன் திருபூசலாயிருந்து ஆடுகின்றாயேனும் செய்தியை எடுத்து உரைப்ப அங்கண்ணேடு நிலம் ஈடர் படக்கிழித்து ஓடுவேர் அடியில் பழுத்த பலவின் அள்ளி பஞ்சோளை கூட கூடகனே உடைந்தூற்று தேன் அருவி பீலமேழும் மூட்டி பொங்கி வர பொழில் மதுர மதுரை நாயகி தீரு பொன்னோ செல்லாடியருளே புழகோனை சொக்க தீர அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னோ செல்லாடியருளே சேர்க்கும் சுவை மோதொழுக ஒழுகு பொன் திருபூசல் பாடியாட சிவபீராம் திருமூடே அசைப்ப மூடி மேல் பொங்கு செங்கண்ணரவரசு அகிலம் வைத்து ஆர்க்கும் பாணாடவே அசைப்பச்சராச்சரமோ அசைகின்றதம் மனை அசைந்து ஆடலாலண்டமோ அகண்டபகிரண்டமோ அசைந்தாடுகின்றது ஏய்ப கார்கொந்தள கோதை மடவியர் குழற் கூட்டு கமழ்நரும் புகை விண்மீசை கைப்பறந்து எழுபதுரு மாறிரவி மண்டலம் கைகோள ஈருள் படலம் வான் போக்கின்றது போக்கும் மதுராபூரி மடக்கிள்ளை பொன்னூசலாடியருளே புழகோனை சொக்கர் தீர அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னூ செல்லாடியருளே தேர்கோல தேர்கோலமோடு நின் திருக்கோலமோ கண்டு சிந்தனை புழுங்கு கோப தீயவிய மூண்டு எழும் காமநலம் கான்ற சிகையன எழுந்து பொங்கும் தார்கோல வேணியர்த்தம் உள்ளம் எனவே பொன் தடம் சீலையும் உருகிவோட ஓட தன்மதி மோட்டித்ததோம் வெள்வீடைக்கு ஒண்மணி தரித்ததோ விருத்தமாக கார்கோல நீல கருங்களத்தோடொருவர் செங்களத்து ஏற்று அலமர கண்கணை தோறக்கோ கரும்பூரூபவில்லோடோரு கைவில் கூனீத்து நின்ற போர்க்கோலமே திரே மணக்கோலமான பெண் பொன்னூ செல்லடியருளே புழகுனை சோக்கத்தீரே அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னோ செல்லடியருளே குழியும் பசும் கண்மூசுக்கலை வெறியிச்சிறு குறும்பல பின்னெடிய பார கொம்போடி பட தூங்கோ முட்புறக்கனியின் குடம் கொண்டு நீந்த மடைவாய் வழியும் கொழுந்தேனுபட்டு எழுத்தடங்காவின் வாழ்வுகீர்கருவிரல் கூன் மந்திகளேறிந்து ஏகோம் விசையினில் விசைந்து எழு மரக்கோடு பாய வயிறு கிழியும் கலை திங்கள் அமுதருவி தூங்குவ கிளைத்த வண்டு உழு பயின் தூழாய் கேசவன் கால் வீச அண்ட கோளகை முகடு கிண்டு வெள்ளருவி பொங்கி பொழியும் தீரத்தினை நீகற்கோ மதுரை தலைவி பொன்னூ செல்லடியருளே பொழகோனை சொக்கத்தீர் அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னோ செல்லாடி அருளே ஒல்கும் கோடி சீர மருங்கற்க இறங்கி மெல் ஓதி வண்ட ஆர்த்து எழ பொன் ஓசலை உதைந்தாடும் அளவின் மலர் மகளம்மை உள்ளடி கூன் பிறை தழியே மல்கும் சுவட்டினை தலம்பூரி கீற்றிது கொல் வாணி என்று அசதியாடி மணிமோரோவல் கோட்டனின் வணங்காமுடி கோரு வணக்கம் நேடு நாள் வழங்க பெல்கும் கோரம் பனி கூதிர்க்கு உடைந்து என பிரசனாரை பார்க்கு இளம் பேதையர்கள் கூட்டோம் கொழும் பூகை மடுத்து மென் பெடையோடுவரே சோரும்பர் பொல்கும் தடம் தடம்பனையொடுத்த மதுரை தலைவி பொன்னூ செல்லடியருளே பொழகுனை சொக்கர் தீரே அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னூ செல்லாடி அருளே செய்த செழுமணி திருபூசல்லரமகளேர் கொண்டாடாடுந்தோறும் கொரமோரோ வல்லேடு நிலவு அருந்தும் சாகோரமாய் கூந்தலங்கற்றை சுற்றும் தென் செய்த மழலை சுரும்பராய் மங்கை நின் செங்கை பசுங்கிளையாய் தேவதேவன் போலிவது எவ்வூருவோமாமவன் திருவூருவின் முறை தேரேப்ப மென்செய்த சாயலவர் மேல் தலத்து ஆடிய விரைப்பூனலேனருவே கூடையும் வெள்ளானை குங்கும செஞ்சேரு நாரமட அஞ்சி நேர்க்கும் பொன்செய்தமாடலி கூடல் பெரு செல்வி பொன்னோ செல்லாடியருளே புழகுனை சொக்கர்த்தீரே அழகினுக்கு ஓத்த கொடி செல்லாடி அருளே மின் கூறல் கிண்கிணியும் முறையீட்டு இறைத்தீடும் அரிச்சிலம்பும் இரமீரம் மருங்கென்று இறங்கி மேகலையோம் பொன் எழுது செம்பட்டு பீக்கும் திருவிடயம்புடைத்தாரமும் ஒட்டியானமுல் செங்கை பசுங்கிள்ளையோ திருமூலை தரள உத்தரியமும் மங்கள திருநாணமழகொழுக நின் என்று அருள் போழியம்மதி முகமோ முகமதியின் நிலவு அரும்பு குருநகையோ ஞான ஆனந்தமாகடல் குடைந்து கூழை மகரத்தோடு அமராடும் போடு ஆரீகன் பொறுக்கையலம் வடி வழகு பூத்த சுந்தர வல்லி பொன்னூசல்லாடியருளே பொழகுனை சோக்கர்த்திரே அழகினுக்கு ஓத்த கொடி பொன்னோ செல்லாடியருளே பொன்னோ செலாடி அருளே